மக்கள் போக்குவரத்துக்கு ஏற்ற முறையில் வீதிகள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டியதும் பழுதடைந்த சேதமடைந்த வீதிகளை குறித்த காலத்துக்குள் பயணிகள் போக்குவரத்துக்கு பொருத்தமானதாக திருத்தி அமைத்து கொடுக்கப்பட வேண்டியதும் குறித்த பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கடமையாகும் கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட கல்முனை கடற்கரைப்பள்ளி பிரதான தார்வீதி குன்றும் குழியுமாக மிக மோசமான நிலையில் நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டிருந்தும் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த வீதியை கவனம் செலுத்தாமல் இருப்பது குறித்து குறித்த வீதியில் வசித்து வரும் பொதுமக்கள் எமக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து நிலைமைகளை கண்டறிகிறார்கள் எமது கிழக்கு ஊடகையில் செய்தியாளர்கள் நிப்ராஜ் மன்சூர் மற்றும் சினாஸ் கல்முனை கடற்கரை பள்ளிவாயல் பிரதான தார்வீதி குறித்து மக்களின் கருத்துக்களை சேகரிக்க அண்மையில் அங்கு நாம் சென்றிருந்தோம் இந்நிலையில் இந்த வீதி வழியாக வந்து கொண்டிருந்த ஓட்டோ சாரதியான இஷட்டின் தனது ஆதங்கத்தை தெரிவிக்கையில் ரோட்டில் பள்ளம் மோடு கல்லுகள் கிடப்பதால் மீனிலிருந்து கரக்கடப்பள்ளி போகும் வரைக்கும் இந்த ரோட்டு மிகவும் மோசமான ரோட்டா இருக்கிறது மழை காலம் எங்களுடைய தொழில் பாதிப்படைவர் எங்களுக்கு தொழில் செய்ய முடியாமல் இருக்கின்றது எங்களை ஓட்ட ஓட இயலாமல் இருக்கிறது இன்ஜின் வந்து தண்ணி ஏறி ஒயில் எல்லாம் பழுதாகி எங்களுக்கு ஓட்டவும் பழுதாகி பாட்டெல்லாம் அடிபட்டு போகிறது இந்த கருத்துக்கமைய கல்முனை மாநகர சபையின் பிரதம பொறியியலாளர் ஜவுசியை தொடர்பு கொண்டு கேட்டோம் கவுன்சில் தான் டிசைட் பண்ணுது எந்தெந்த ரோட்டை செய்யணும்னு சொல்லி அதால இப்ப இந்த விஷயத்த வந்து மேயரோட கதைச்சு அவர் இந்த நிதி ஒதுக்குவாருன்னு சொன்னா உடனே நாங்க செய்யலாம் கல்வி முனிசிபல் கவுன்சில் மராமரிப்புக்குள்ள தான் வருகிறது யாராவது ஒரு மெம்பர் இல்லாட்டி மேயர் அந்த ப்ரொபோசலை கொண்டு போய் செய்யறன்னு ஒரு முடிவு எடுத்தாங்கண்டா அதை நாங்க செஞ்சு முடிக்கிறோம் கல்முனை மாநகர சபையின் பிரதம பொறியியலாளரின் கருத்தை மக்களின் தேவையாக கருதி மாநகர சபை உறுப்பினர் ஏ எம் ரியாசை தொடர்பு கொண்ட போது இந்த கணக்கர பள்ளி போட்டங்கள் வந்து நிச்சயம் முக்கியமான ரூட் வந்து பல வருடமாக பல்லாம்பலுடைய அறிக்கிறது இது சம்பந்தமாக மாநகர சபையில் சுட்டிக்காட்டவில்லை என்று கூறுவது ஒரு சாட்டாகத்தான் நான் கொள்கிறேன் நிச்சயமாக இது பல மக்களாலும் மாநகர உறுப்பினர் முறையில் தானே பல கூறியுள்ளேன் இவரது இந்த கருத்து மாநகர பிரதம பொறியியலாளரின் கருத்துக்கு முரணானதாக காணப்பட மீண்டும் கல்முனை மாநகர சபை முதல்வர் எச் எம் எம் ஹரிசை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் இப்படி தெரிவித்தார் சந்திரபல்லி பள்ளுவீரே இந்த விவகாரம் என்பது முழுமையான பொறுப்பை வீரியாக திணைக்கலாம் அல்ல வீரியாக அதிகார சபை கல்முனை பிரதேச என கொடுக்க வேண்டும் கல்முனை மாநகர சபைக்கு சொந்தமான பல வீதிகள் கல்முனை பிரதேசத்தின் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை போன்றவற்றின் ஊடாகவும் செய்யப்பட்டிருக்கிறது கல்முனையில் உள்ள தேவையில்லாத பல சிறிய வீதிகளுக்கு இந்த நிதிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஏன் கடற்கரப்பள்ளி விதியை தெரிவு செய்யும் என்பதற்கு அவர்கள் தான் இதற்கான விளக்கத்தை அளிப்போம் என்று நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எவ்வாறாயினும் கல்முனை மாநகர சபையின் எல்லைக்குட்பட்ட கல்முனை கடற்கரை பள்ளி வாயில் தார் வீதி புனர்நிர்மாணம் செய்யப்பட வேண்டும் என்பதே தமது கோரிக்கையாகும் என மக்கள் தெரிவிக்கின்றனர்